நீ மறுன குற்றம் நீ உன் மேலே குற்றம் இல்லைப்பா நீ எவ்வளவோ எனக்கு செய்தாய் ஆனால் நான் அதை உணர்ந்து கொள்ளலை தெளிந்து கொள்ளலை அது என் குற்றமே என்று சொன்னேன் வான நாடரும் அரியோ நாதனி மறையில் ஈறு முன் தொடரோ நாதனி ஏனை நாடரும் தெரியோ நாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா என்ன வான நாடரும் நாதனி அரியோ நாதனி மேல இருக்கிற தேவரெல்லாம் கூட எல்லாம் ஆண்டவனை பார்த்தவங்களா தெரியாது இல்லைங்களா அதுக்கு என்ன கற்பகதர் காமதேன்னு எல்லாம் இருக்குது வேண்டியதெல்லாம் சாப்பிடும் சாப்பிட்டு தூங்கிடும் <laughs> இன்னைக்கு இனிமேல் கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சி நமக்கு சுகம் இருந்ததுன்னா நம்ம நல்லது நினைக்க மாட்டோம் ஆமாம் கொஞ்சம் சுகத்தை அப்பப்போ குறைச்சாதான் கொஞ்சம் தட்டி இப்போ கூட முடியல உன்னை தட்டி வைக்கணும்டா ஆமாம் துளுத்து போச்சு அப்படிங்கிறமில்ல உண்மை கொஞ்சம் அவ்வப்பொழுது அப்படி இருக்குது அதனாலதான் பெருமான் கூட பாருங்க முப்பது ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை முப்பது ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லைன்னார் ஏன் இந்த முப்பது ஆண்டு வாழ்வதுக்குள்ளேயே படாத பாடுபடுத்துட்டிய அதனால முப்பது ஆண்டு வாழ்ந்தாரும் இல்லை முப்பது ஆண்டு தாழ்ந்தாரும் இல்லை இந்த மேடு பள்ளம் வச்சாதான் அது கொஞ்சம் பக்குவமான ஆன்மாவாக இருக்கும் இல்லைன்னு வச்சுங்க சரி வராது இல்லை பேருந்தில் போகிறது போகிற கூட பாருங்க உட்காந்தவனே தூங்கிடுறோம் ரெண்டு குழு குழுக்குச்சுன்னா தான் எந்த ஊர் வந்ததுன்னு கேட்குறேன் இறங்கியா அப்படிங்கிறேன் ஏன் அது வரைக்கும் தூங்கி விட்டுங்க எனவே குழுக்களும் தேவைதான் ஏன் இல்லைன்னா தூங்கியே போட்டோம்னு வச்சுங்க கண்டக்டர் பார்க்கலன்னு வச்சுங்க இறங்கும்போது என்ன எங்கே நீங்கள் வாங்கினீங்க உளுந்தூர்பேட்டை எங்கே இருக்கீங்க திருவண்ணாமலை மூளை இருக்காங்கன்னு நல்ல வேலை இந்த குழுக்களும் நமக்கு தேவையே அவ்வப்பொழுது அப்படி எழுப்பிவிடுது என்ன பண்ணுறது எனவே இதெல்லாம் ஓவை காட்டுறோம்னா நம்ம இருபது நூற்றாண்டில் தான் காட்டலாம் ஏன் இந்த பேருந்தோ இந்த குழுக்களோ எல்லாம் இப்போ தான் நம்ம அனுபவிக்கிறோம் அதெல்லாம் அந்த காலத்துல பாவம் நான் நடந்தே போனவர் பாவம் அதனால வான நாடோறும் அரிய நாதனி தேவலோகத்தில் இருப்பவங்களாம் நிறைய வேண்டிய வேண்டியாங்க எல்லாம் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருப்பதனால அவங்களுக்கு வந்து என்றைக்கு அவ்வளோ சிந்தனை இல்லை என்றாவது ஒரு நாள் ஆண்டவனை நினைச்சா முடிஞ்சா முடிஞ்சால் பார்ப்பாங்க இல்லைன்னா கிடக்குது வான்னு வந்துடுவாங்க அதனால் அவங்களால அறிய முடியாது வான நாடோறும் அரியோநாதனி மறையில் ஏறுமுன் தொடரநாதனி வேதங்கள் கூட உன்னை இப்படி அல்லவன் இப்படி அல்லன் இப்படி அல்லன்னு சொல்லுமே தவிர இப்படித்தான் இருப்பான்னு சொல்ல முடியாது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி அதனால் மறையில் ஈரு முன் தொடரநாதனி ஏனை நாடரும் தெரியோடாதனி வானவர்களும் மறையுமே இப்படி ஆச்சுன்னா ஏன் சாமி எங்கள் இந்திய நாட்டில் என்னாரு அது இது இது ஏன் பேசுறேன் ஏனை நாடோரும் தெரியோநாதனி நம் மற்ற மக்களும் கூட நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமா பெருமானை பார்த்தார்கள் எல்லா மக்களுக்குமா திருப்பெருந்துறையில் அந்த திருவடி தீட்சை கிடைத்தது இல்லை இப்படி இருக்கிற நீ என்னை இந்நீராய் ஆண்டு கொண்டவா ஆனால் அப்படி இருக்கிற நீ என்னை மட்டும் இனிமையாக ஆட்கொண்டாய் இங்கே தான் ஆனந்தாதிதம் இனிமையாக ஆட்கொண்டாய் என்ன இனிமை அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவதுதான் அச்சோப்பதியம் இல்லை என்னது முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேணி பக்தி நெறி அறிவித்து எனக்கு முத்தின்னா என்ன சித்தின்னா ஒன்றும் தெரியாது சும்மா நாங்கள் சாதாரண மூர்களோடு பழகிட்டு இருக்கிறாரு வெட்டு குத்து இந்த ஆளில் பழகிறாள் இப்படி இருக்கிற என்னை என்ன செய்தாய் மூர்க்கரோடு முயல் வேணி பக்தி நெறி அறிவித்து எப்பா அதெல்லாம் தப்புடா ஒன்று தானே அந்த ஆன்மாவும் அந்த ஆன்மால தான் தானே நீயும் யாதும் ஊரே யாவரும் கேளிர்ப்பா அதனால் அது மட்டும் இல்லைப்பா மற்ற உயிர் கூட நம்மோட சேர்ந்து தானே இருக்குது அதனால அந்த உயிரெல்லாம் அன்பு செலுத்தணும்ப்பா இப்படி ஒரு பாட்டு முன்ன கூட பாரதிதாசனே யாரோ பாடியிருக்காங்க அதெல்லாம் கூட இப்போ ஒலிய ஒலியில் இதில் வானொலியில் வைக்கிறது இல்லை வச்சா தப்பித்தவரி ஒரு ஆன்மா அதை நினச்சி கொஞ்சம் நல்ல புத்தி வந்துட்டா இந்த நல்ல புத்தி வரப்படாதுங்கிறத முழுசாக முடிவு பண்ணிட்டோம் அதனால் எந்த உயிரையும் சொந்த உயிரன என்னும் நீ தமிழன் அருமையாக பாடினாங்க யார் பாடினதுன்னு தெரியல நல்ல பாட்டு இதெல்லாம் நாங்கள் வெறுக்கிறோமா எந்த உயிரையும் சொந்த உயிரென என்னும் இயல்புடையோனே தமிழன் ஒரு கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறான் கல்யாணம் ஆனவனே பிரிஞ்சுட்டான் துபாய் போயிட்டான் போன ஆள் மூன்று ஆண்டு எப்படி இருந்துட்டு வேணும் இதோ மூன்றாவது ஆண்டு முடிந்தது திருவண்ணாமலையில் மனைவி இருக்கிறான் இல்லை இப்பொழுது எங்கேயே தம்பி வந்துட்டான் அப்படின்னா வேலூர் வந்துட்டான் இல்லை வேலூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு பேருந்தெல்லாம் கிடையாது அப்போல்லாம் என்ன பண்ணு கேட்டால் குதிரை தான் நல்ல ரெண்டு பக்கம் சோலைகள் அதில் குதிரையில் ஏறினா வேலூரில் ஏறினா சும்மா பிடிச்ச அந்த குதிரை பறக்குது அப்படி பறக்குது போலூர் தாண்டிட்டு போலூர் தாண்டிட்டுது தாண்டின பிறகு நல்ல ரெண்டு பக்கம் சோலை அப்படியே மலர்கள் முக்கிது அதில் வண்டுகள் அப்படியே அப்படி மூச்சு மூச்சுக்கிட்டு இருக்குது அப்படி முடிச்சது இந்த தேர் வருது பாருங்க இந்த வேகத்தில் வந்து அந்த மணிகினி அடிக்குதா அதெல்லாம் அப்படியே தேன் விடுற இது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பார்க்குது ஏன் என்ன தனக்கு ஆபத்தோன்னு இல்லை என்ன தனக்கு ஆபத்தோன்னு இது எப்படியே போலூர் தாண்டி வர்றான் இதுக்கு பாருங்க மூன்று ஆண்டு கழிச்சு வந்திருக்கிறான் துபாயிலேருந்து வர்றான் எப்படா மனைவியை காணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும் அது போல மனைவி என்னன்னு கேட்டால் விளக்கேற்றி வச்சு இதெல்லாம் வச்சு ஆண்டவனே மூன்று ஆண்டு ஆச்சு அவங்க போய் இப்போ வர்றாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான் என்ன இனிப்பில் என்ன வேணுமோ அதெல்லாம் காய்கறியில் என்ன வேணுமோ அது பலாரம்னா பலாரம் இப்போ இந்த உணவுன்னா உணவு இப்படி எல்லாம் செஞ்சுருக்காங்க வந்தவொடனே வெந்நீர் வேறு ஆடை புத்தாடை அப்படி வந்து எல்லாம் இருக்குது வந்தவொடனே வாங்க ஏன் இப்படி உடம்பு இழைச்சி போச்சு சொன்னேன் இல்லையே நல்லா இருக்கு நீ தானே இழைச்சிருக்கிற இல்லை எனக்கு ஒன்று இழைப்பேன்னாங்க வாங்க வாங்க முதல்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிக்க வச்சு இது பற்றி அப்படி வேணும் அதுக்கு ஏற்பாடாக இருக்குது இவ்வளோ பாசமாக இருக்குது இல்லை ஆனால் அந்த நேரத்தில் அந்த போலோடு தாண்டி வரும்போது என்னென்னா அந்த வண்டி அந்த குதிரை வேகத்தினால இந்த பறவைகள் அந்த தேன் உண்ணுகிற வண்டுகள் இது சத்தத்தை கேட்டவுடனே அப்படியே அப்படியே பார்ப்போம் பார்த்து தேனை உண்ணாமல் பார்த்தது இவ்வளவு இன்ப உணர்விலே மூன்றாண்டுக்கு பிறகு பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று சொல்வது போல வருகின்ற அந்த தலைவன் நிறுத்தினான் போலோர் தாண்டி நிறுத்திட்டு அடாடாடா இந்த வண்டுகள் பாவம் நல்லா அருமையாக தேன் சாப்பிட்டு ரெண்டு ஆண் வண்டும் பெண் வண்டுமா இருக்குது நம்ம தேர் ஒலியை கேட்டுட்டு பிரியுது சே என்ன கீழே பார்த்தான் இந்த தேர் ஒரே மணி இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி கட்டுது என்ன தேர் மணியினுடைய கீழே இருக்கு பாருங்க அது ஒரு கயிறு எங்கே தான் கிடைச்சதோ அந்த மணியினுடைய நாக்கை எல்லாத்துலேயும் ஒன்று முடிச்சு போட்டு முடி முடி முடி முடி கட்டிவிட்டாங்க ஏன் மணியை அடிக்காது மணி அடிக்காது இந்த மாதிரி கட்டின பிறகு தான் திருவண்ணாமலை எல்லையில் நுழைஞ்சானான் எங்கே சார் இருக்குது சங்க இலக்கியம் சங்கலிக்கும் ஆனால் திருவண்ணாமலை போலூருங்கிறதெல்லாம் என்னுடைய கற்பனை இது நான் படித்தவன் பாட்டை கெடுக்க வேணாமா அதனால சொன்னேன் ஏன்னா இந்த ஊர்னால மயிலாடுதுறையாக இருந்தால் கும்பகோணம்னு சொல்லிட்டு வருவேன் அது வேற விஷயம் இப்போ ஆனால் செய்தி அடிப்படை செய்தி என்னமோ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின் சங்கலிக்கம் தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி தான் மனைவியை பார்க்கணுங்கிற வேட்கையில் மூன்றாண்டுக்கு பிறகு வர்றான் வேகமாக மனைவியும் அப்படியே வடிமேல் விடுவித்து அப்படியே இருக்கிறாங்க எப்போ வருவார்னு இவ்வளவு இன்ப உணர்வோடு பார்க்கணும் ஆசை வரும்போது இந்த வண்டு கூட்டங்கள் தன்னுடைய அந்த தேர் ஒலியினுடைய அந்த மணி ஒலியை பார்த்து பயப்படுது அடாராடா ஆணும் பெண்ணுமா இருக்கிற வண்டுகள் தேனை சாப்பிட்டுக்கிட்டு இன்பமாக இருக்கிறது அது போய் நம்முடைய தேரொலியினால் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மணினா ஆர்த்த மாண்பினை தேரன் அந்த மணியினுடைய நாக்கா இருக்கிற அந்த தொங்குது பாருங்க இது அதை எடுத்து ஒரு கைத்துல எடுத்து கட்டி எல்லாத்தையும் கட்டிட்டு தானே வண்டி அப்படி அழைச்சி பார்க்குறான் ஒரு சத்தம் கேட்கல ஒரே ஒரு மணி சத்தம் கட்டுது ஆட அது விட்டு போச்சுன்னு அதுக்கு ஒரு கயிறு போட்டு அந்த கயிறு எடுத்துல கட்டிட்டாங்க அதனால தேர் போகும்போது ஒரு சத்தம் கூட கேட்காது இனிமே நம்முடைய ஒளியினாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வண்டுகள் தானும் தன்னுடைய மனைவியுமாயிருந்து தேன் உண்பதை விட்டுவிடக்கூடாது பாவம் அது கெடுவர் உழைச்சி நம்ம மனைவி பார்க்கறதா எந்த உயிரையும் சொந்த உயிரன என்னும் இயல்புடையோனி தமிழன் என்னும் இயல்புடையோ இந்த பாட்டு யார் பாடுன்னு தெரியல அப்பெல்லாம் இசைத்தட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் வானொலி ரொம்ப அழகாக இருந்த காலம் நல்ல பாடல்கள் பாடிய காலம் காலம்னு சொன்னேன் இப்பொழுது இல்லை என்பது பெற்றாம் அபத்த பாட்டு தான் நீங்களே சுற்றி சுற்றி வாரேலா சொல்லு சொல்லு வாரேலா இதே தான் வேலை வந்துக்கிட்டு இருக்குடா போங்க நடக்கணும் எங்களுக்கு என்ன வந்துருக்குது நாங்கள் தான் கடையை கட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அதனால அது அருமையான இந்த மாதிரிலாம் பாட்டு தோன்றுவதற்கு காரணம் இந்த இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள் தான் அதுபோல் இல்லை முல்லை கொடி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அப்படி போகுது அப்படி மேலே வந்துட்டுது அடாடாடா சின்ன காற்று அடிக்கும்போது கூட அது அப்படியே இப்படி அழுகி அட ராஜா அப்படி சாஞ்சி சாஞ்சி கிடக்கிற என்ன பார்த்தார் பாரி இந்த முல்லை கொடிக்கு எங்கேயாவது பக்கத்தில் மரங்கரம் இருக்கான்னா பரவாயில்ல இருந்து எங்கேயாவது அப்படி சுற்றி விடலாம் இல்லை தன் தேரையே நிறுத்தணும் தேரையே அதான் கொடி பாவம் தவிக்குது கொடுகொம்பு இல்லாமல் தேரை பக்கத்தில் நிறுத்தி வச்சு அந்த கொடியை எடுத்து கொஞ்சம் அசங்காமல் அப்படியே இப்படி ஏற்றி விட்டு இப்படி இப்படி ஏற்றி விட்டு அப்புறம் அது காற்றுல பிரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அப்படி சுற்று சுற்றி அப்படி சுற்றி அடிட்டுட்டேன் இப்போ உனக்கு காற்றுலையும் அசைய மாட்டில்ல நல்லா இருப்பில்ல நல்லா இருற ராஜா எங்கூட்டு குழந்தை காற்றுல இருக்கும்போது நான் வருத்தப்படுவேல்ல நீ அப்படி இருப்பேன் முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தான் எந்த உயிர் இந்த இலக்கியம் வளர்ந்தாதான் வளருமே தவிர இந்த அத்தானு நான் தானே பொத்தானு நீ தானே வந்தால் என்னப்பா வளரும் என்ன வளரும் மன்னிக்கணும் நீங்கள்லாம் கூட அல்லவா நல்ல ஒலியும் ஒலியில் காட்டுவதிலையோ நல்லதுலையோ நல்ல ஒரு இன்பச் சுவையை காட்டட்டும் நல்ல நீதியை காட்டட்டும் இந்த எப்போ பார்த்தாலும் சஸ்பென்ஸு கொலை குத்து கற்படிப்பு இதுவே வேலையா இது நாட்டை வளர்க்குமா இதுதான் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய ஏது இயக்கம் நான் கிட மாட்டேன் வயசு எழுபது இன்றோ நாளையோ அதனால் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதனால அதனால் எங்களுக்கு பற்றி ஒன்றும் இல்லை அசைக்க முடியாது ஆனால் இளைஞர் உள்ளங்கள் வளர்கிற சமுதாயங்கள் இந்த மாதிரி இலக்கியத்தை வச்சா என்னப்பா அதை பற்றி ஒரு காட்சியாக காட்டினேன் என்ன இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தது இந்த மாதிரி தாதுன்ப அது காட்சியை காட்டிட்டு நல்லா பாடுற சிதம்பரம் பெருமை பேர் சிதம்பரம் இவருடைய பையன்லாம் இருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன் பையன்லாம் அப்படி வரும்போது தாதுன் பறவை அப்படின்னு காட்டினோம்னா அந்த அந்த ரெண்டு கொடியில் இருக்கிற அப்படியே அந்த தேன் ஒன்று வண்டு அப்படியே மாமலரை கண்டு தெரிந்தறிந்து பாடணும் அப்படியே ரீங்காரம் கொண்டு இந்த கவிதையை நானும் விடல அதனால அப்படிங்கண்ணா இந்த மணி ஒளி காட்ட உடனே என்ன ஒழிச்சுட்டு அப்படியே தெரியணும் என்ன இதை யார் பார்க்கணும் அந்த காதலன் பார்க்கணும் போது பல வண்டுகள் அப்படியே இருக்கிறது உடனே கீழே எடுத்து அந்த மணியை கட்டணும் கட்டிட்டு அப்படி குளிக்கு பார்க்கணும் அப்படின்னாரு அப்ப அந்த பாட்டை பாடணும் தாதும் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆத்த முடிச்சு போடுறத காமிக்கணும் முடிச்சு போடுறத காமிக்கணும் நாடு வளரும் அந்த நாக்கா எடுத்து கட்டி கட்டி கட்டி மணி அடிக்காத மாதிரி மணினா ஆர்த்த மாண்பினை தேரன் தோழி பார்க்கறா திருவண்ணாமலை எல்லைக்கு வந்துட்டா இப்போ ஏண்டி என் பாத்தியா அம்மா தாழ்மை நம்ம ஐயா தலைவர் வர்றாரு அப்படின்னாரு ஒதுக்கான் தோன்றும் தோழி தோந்துட்டாங்களே அப்படின்னாரு அப்படியா வெண்ணி எடுத்து வச்சுட்டியா இதை வச்சு வச்சுட்டியா அடே அப்படி இப்படி ஒரு பரபரப்பு காட்டினா இல்லறத்துக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது பண்பாட்டுக்கு நல்லது தமிழுக்கு நல்லது காட்டுறீங்களா அப்பொழுதுதான் என்னுடைய மனம் சாந்தி அடையும் சரிங்களா ஆமாம் சும்மா குத்தும் கொலையும்னா அதுவே வேலையா சஸ்பென்ஸ் இதுக்கு பாருங்க என்ன என்னாச்சோ என்னம்மா இது மனுஷனுக்கு வேட்டு விட்டுருமே சீக்கிரம் இருக்கிற உணவே இப்போ கெடுதலாக இருக்குது நோயா இந்த உணர்வும் இருந்தா இந்த உடலும் உணவும் உணர்வும் தான் மனிதனை கெடுக்குது ஆன்மாவை கெடுக்குது டாக்டரை கேளுங்க இல்லை இந்த உடலுக்கு நல்ல உணவு கிடைக்கல உணர்வுக்கு நல்ல உணர்வு இல்லையானால் எப்படி நாடு வாழும் இதுதான் கவலையை தவிர திட்டணும் போகணுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி காட்சிகள் வரணும் ஒரு நானூறு ஆன்மா பார்க்கும்போது ஒரு நாலு ஆன்மாவாவது திருந்தோம் பாருங்கயா ஒரு வண்டுக்கு போய் இவ்வளவு செய்யறாங்களே ஏண்டா அன்னைக்கு நாயை போய் கல்லெடுத்து அடிச்சியாடா ரத்தம் சொட்டிச்சாடி எந்த பாட்டு இது இன்னைக்கு ரொம்ப போனோம் அல்லவா ஏனை நாடரும் தெரியோ நாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவாம் இப்படி பிறர் பிறரெல்லாம் தெரிய முடியாத நீ எனக்கு வந்து முன்னிருந்து திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாய்ப்பா ஆட்கொண்டாய் ஊனை நாடகம் ஆடுவித்தவா ஊன நாடகம்னர் என்ன ஊனம்னா இந்த ஊன் உடம்போடு இருந்து இப்படி ஒரு நாடகம் எனக்கு என்ன நாடகம் நீ பெரிய குருநாதனாக வந்து நான் குதிரைக்கு வாங்கிறதுக்காக போய் குதிரை வாங்க போன என்னுடைய கவனத்தை திருப்பி ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பிரானாக நின்று அருமையாக ஒன்று செந்தளல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி என்னை ஆண்டாயே என்னை ஆண்டாய்ப்பா இது ஒரு நாடகமாப்பா இந்த ஊனை நாடகம் ஆடுவித்தவா ஆனால் இருந்து என்ன கிடைச்சது உருகி நானூனை பருக வைத்தவா அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பெருமான் என்னை வந்து ஆட்கொண்டான் என்று சொல்லி நான் அப்படியே உன்னுடைய திருவிழமத்தை பருகினேன் உருகி நானூனை பருக வைத்தவா இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சு ஞான நாடகம் ஆடுவித்தவா நானும் நைய வை நைய வையகத்துடைய விச்சையே அப்படி இருக்கிற நீ இந்த ஊன் நாடகத்தையும் ஆடுவித்தாய் ஒரு காலத்தில் இது மாதிரி நல்ல திருப்பெருந்துரையரை கோயில் காட்டி எனக்கு ஞானம் வழங்கி ஞான நாடகமும் ஆடுவித்தாய் அல்ல இப்போ ஒரு பக்கம் ஊன நாடகம் இன்னொரு பக்கம் ஞான நாடகம் இல்லைவா திருவருட்பயனில் ஒரு திருக்குறள் வருதா வருதா அடுத்த மாதம் அல்ல இது மாதிரி அந்த ஊன் ஞானம் என்ற ரெண்டையும் வைத்து திருவருட்பயனில் வரும் பாருங்கள் அடுத்த தரம் சொல்லுங்கள் இது மூன்றாவது வினா இருக்கட்டும் எனவே ஞான நாடகம் ஆடு வித்தவா நைய வையகத்துடைய விச்சையே இந்த உலகத்தில் செய்த நீ விச்சை பலதப்பா அது போல இங்கேயும் செய்திருக்கிறாய் என்று சொல்றார் இங்கே என்னது ஆனந்தாதிதம் என்ன என்றால் உருகி நானுனை பருக வைத்தவா உருகி நானுனை பருக வைத்தவா அதுதான் ஞான நாடகம் மற்றதெல்லாம் வார்த்தாவி பிச்சதின்றியே விளைவு செய்குவாய் எல்லாரும் விதை போட்டு தான் முளைக்க வைப்பாங்க பெருமான் விதையின்றியே முளைக்க வைப்பான் அவனுடைய பிச்சை கருணை பிச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் ரொம்ப அருமை விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் இந்த உலகத்தில் வானம் இந்த மண் இவற்றையெல்லாம் ஒரு காலத்தில் வைக்கவும் செய்வான் ஒரு காலத்தில் வாங்கவும் செய்வான் இந்த வைப்பது எதற்கு வாங்குவது எதற்கு சித்தாந்தம் இதுதான் சித்தாந்தம் வைப்பது எதற்கு இந்த வினை நீக்கம் பெறுவதற்காக வாங்குவது எதற்கு எதற்கு இழைப்பாருவதற்கு அதான் இழைப்பாருவதற்கு அதனால் எங்கே போகிற போக்கில் சித்தி விஞ்ஞான சித்தியாரில் என்னன்னு சொல்கிறாரு அழிப்பு இழைப்பாற்றல் இது ஏன் அழிக்கிறாம் உலகத்தைன்னு கேட்டார் நீ இழைப்பாடுறதுக்கடா இழைப்பாடுறதுக்கு அதனால தானே ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டாரு அதனால இவன் என்ன சொல்லுகிறான் இவன் விண்ணு மன்னகம் முழுதுமையாவையும் வைத்தது எதற்கு உன் என்ன டன் டன்னா செஞ்சிருக்கிற அதெல்லாம் நீக்கிறதுக்கு ஏன் பின் அப்படி செஞ்ச நான் வினையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்ன திடீர்னு ஏன் இந்த உலகத்தை ஒரு காலத்தில் ஒடுக்கிற ஆமாப்பா ஜூன் மாதத்தில் நாங்கள் கல்லூரியை திறப்போம் ஏன் படிக்கணும்னு ஏப்ரல் மூணில் கல்லூரியை மூடுறோமே எதுக்கு ஓய்வுக்காக நம்ம புத்தி எங்க விட்டு போகலையே போகுதா ஏன் ஒரேடி அடித்து கல்லூரி வச்சு நடத்தினா பையனும் கஷ்டப்படுவான் வாத்தியாரும் கஷ்டப்படுவான் பேப்பர் திருத்தவும் முடியாது அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டால் வைத்து ஒரு மூன்று மாதம் வைத்து அல்லது ஆறு மாதம் ஒரு மாதம் வச்சோம்னு சொன்னால் இப்போ நீங்களும் சொல்லுவீங்க பையங்களும் கேட்பாங்க அதையும் வாங்கிக்குவாங்க வாங்கி என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா அதை எழுதவும் செய்வாங்க நீங்களும் தேர்ச்சி போடுவீங்க இல்லை என்ன சார் என் ஏப்ரல் மூணாச்சானார் ஆமாங்க எப்போ ரெண்டரை மாதங்க விடுப்பு விடுப்பு அப்படின்னு அது எதுக்கு இலைப்பாறுவதற்கு இலைப்பாறுவது மீண்டும் என்னாச்சு மேல் படி படிக்கணுமே இன்னும் போகலையே ஃபர்ஸ்ட் இயர் தானே வந்திருக்கிறான் செகண்ட் இயர் ஆச்சு என்ன பண்ணுறது மீண்டும் ஜூன் மாதம் கல்லூரி திறக்குது இப்படி விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் நாம் வச்சு வாங்குறோமில்ல ஏன் வைக்கிற கல்லூரியை சேர்த்தே வச்சுட்டான்னா வைக்க மாட்டான் லீவ் விட்டதை விட்டு விடுண்ணா ஒழிஞ்சு போனான் இல்லைங்களா லீவ் விட்டதை விடவே கூடாது கல்லூரி வைக்கிறத வைக்கவும் கூடாது வைக்கவும் வேணும் நிறுத்தவும் வேணும் அது போல் வைக்கவும் வேணும் வாங்கவும் வேணும் பார்த்தீங்களா விண்ணு நாம கல்லூரியும் பள்ளிக்கூடத்தையும் செய்கிறோம் அவன் விண்ணும் மண்ணும் செய்கிறான் அது அவனாற்றல் நம்ம ஆற்றல் இதுல எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வேற ஹைஸ்கூலுக்கு வேற காலேஜுக்கு வேற யூனிவர்சிட்டிக்கு வேற விடுப்பு அதுலேயே சில ரகம் இருக்குது ஏன்னா இது இவ்வளோ நாள் வேலை செய்யணும் அது அவ்வளோ நாள் வேலை செய்யணும் அது அவ்வளோ நாள் வேலை செய்யணும் இருக்குது நல்லவன் அதுதான் ஆண்டவனும் விண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சகப் பெரும் புலைய நேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் ஆனா என்னை ஒரு காலத்துல அந்த ஆட்கொண்ட போது இந்த வஞ்சக பெரும் புலையன் வஞ்சனை உடையவன் ரொம்ப கீழ்மை உடையவன் ஆனா என்னை என்ன செய்தாய் வஞ்சக பெரும் புலையன் ஏனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் அந்த ஆட்கொண்ட உடனே அந்த முந்தரமெல்லாம் சொன்ன உடனே தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படிங்களா தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் தித்திக்கும் போது அதுக்கு உரம் சொல்ல வேணாம் நாக்கு அப்படி ஒரு சொல் சொல்லிட்டாலே போதும் தித்திக்கும் அப்படின்னா அவ்வளவு தித்திப்போம் தித்திக்கும் சிவபெருமான் எங்கே வந்தாருங்க எப்படி வந்தாருங்க ஃபோன் பண்ணீங்களே நீ ஒண்ணுப்ப தந்தி கடி தானே வந்து இந்த ஆன்மா நான் அந்த திருப்பெருந்துரை போகிறேன் எனக்கு முன்ன ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்ன வந்து அங்கே உட்காந்துருக்கு தானே வந்து இப்போ எங்கே இருக்காங்க எனது உள்ளம் புகுந்து நீங்கள் அவ்வளவு பெரியவங்க அடியே இருக்கு சின்ன அழுப்பா நான் எனக்கு என்ன தெரியும் அவன் கருணையினால செய்தான் அது நீங்கள் ஒரே சொல்ல வேண்டாம் அதனால் ஒரு காலத்தில் சொல்லுக்கு பாடல்களுக்கு வர சொல்ல மாட்டாங்களே அப்படி அந்த அதுக்கு விடிய அந்த வினாவிலை கேட்டே நானேயோதவம் செய்தேன் எதற்கு சாமி சிவாய நமயன பெற்றேன் யார் செய்தது தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அவங்க எப்படி உங்களுக்கு வந்தாங்கன்னாரு தானே வந்து இப்போ எங்கே இருக்காங்க சாமி எனதுள்ளம் பூந்து நீங்கள் அவ்வளவு பெரியவங்களா அப்படி சொல்லாத அப்படி சொல்லாத அடியேற்கு என்ன சாமி கிடைச்சது ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே நானே செய்தேன் இதெல்லாம் ஒரே வேணுமா ஒரு பதில் ஒரே வேணாம் பழங்காலத்தில் நடத்தும் போது எங்கள் பேராசிரியரில் தண்டமான தேசியர் அவர்கள் இருந்தார் ஓவியசாமியினுடைய மாணாக்கர் அவர் தான் திருக்குறள் உரைவளம் என்று முதல் முதல் தமிழ்நாட்டிலே திருக்குறளில் எல்லா உரைகளையும் தொகுத்து இது சிறப்பு இது சிறப்பின்மை என்று கண்டு போட்டவர் முதல் அப்புறம்தான் திருக்குறள் உரை கொத்து கொஸ்து எல்லாம் வந்தது அவர் தான் ஏதோ நாங்கள் கொடுத்து வச்ச புண்ணியத்தினால எங்கள் ஆசிரியர் ஆதலால் அப்படி நடத்தும் போதே அப்படி சொல்லுவார் தவிர இந்த சொல்லுக்கு சொல்லு பதவரை சொல்லவே கூடாது சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் எந்த பாட்டுக்கும் மீனாட்சியும் பிள்ளைத்தமெல்லாம் நடத்தினார்னா சொல்லியிருக்க கூட முன்ன மீனாட்சி பிள்ளை நடத்தின மீனாட்சி பிள்ளை அவர் நடத்தினார் நடத்தினா அது திரும்ப திரும்ப அப்படியே படிப்பார் சில வினாக்களை இடையிடையே சொல்லுவார் அந்த வினாக்களுக்கு விடையா அது அமையும் அவ்வளோதான் ஒரு அது போருமே அது போருமே அது மாதிரி இருக்குங்க காலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே மீனாட்சி மணி குரோன்சால் பாடுறார் நீ எந்த மணி கேட்பாரு என்ன மணி தெரியுமாப்பா நாம் அடிக்கிற மணி எல்லாம் இல்லை கடவுள் மணியே எந்த காலத்து மணி காலத்தோடு கடந்த அப்ப காலம் கடந்த மணி ஆமா ஒரு மனசுலையாவது நினைச்சு பார்க்கலாமான்னாரு நீ ஒண்ணப்பா அந்த மணியை நினைக்க முடியுமா கற்பனை கடந்த அப்ப காலத்தையும் கடந்தது கற்பனையும் கடந்தது ஆமாங்க காலத்தோடு அந்த அது செய்யுளே மீண்டும் மீண்டும் வரும் ஏன்னா அந்த ஆற்றலுக்கு இந்த நான் எங்களுக்கு சொல்கிற வாத்தியம் நாங்கள் உரை சொல்கிறது எங்களுக்கு என்ன பெரிய தகுதி அந்த சொல்லுக்கு இருக்கிற இல்லை காலத்தோடு கற்ப கனி கடந்த கடவுள் மணி அப்படி சொல்ற இப்போ காலத்தோடு காலத்தோடு கற்பனை கற்பனை கடந்த கடந்த கடவுள் கடவுள் மணியே மணியே அப்படின்னா பையன் என்ன பண்ணுவேன் மணி என்னடாச்சு ஆச்சுன்னு தான் கேட்பான் நானே அப்படி தான் கேட்பேன் ஆமாம் நானே பையன் ஏன் நாங்களும் ஒரு காலத்தில் மாணவர் தானே அஞ்சு வருஷம் இல்லையா பண்ணுன்னு எந்த மணி என்னடாச்சு ஆச்சு நம்ம அறுக்கதரா மன்னிப்பதாண்டு ஆகுது அறுவை சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படிலாம் நடத்துகிறான் உயிரால உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பா நீங்கள் அப்படி சொல்லும்போது வழங்கிடுது சுவாமி தமிழ் தானே தமிழன் தானே என்னமாலாம் வேற நாட்டு மாணவனா நல்லா வயது கொஞ்சம் வயது வந்து நல்லா அருமையாக ப்ளஸ் டூ படிச்சுட்டு வந்துருங்க அதனால் உயிர் அந்த ஆழவாளம்னா தெரியாது இந்த உயிருங்கிற பாத்திப்பா அதுதான் ஒரு சொல்வார் ஆழவாளம்னா பாத்தி இந்த உயிராகிய பாத்தியில் உயிராலவாலத்து உணர்வு நீர் பாய்ச்சி இந்த திருவருள் உணர்வுங்கிற அந்த தெய்வபக்திங்கிற உணர்வினை அப்படியே பூவாளியில் எடுத்து தனித்தனியாக கொட்டணும் உயிராகிய அந்த பாத்தியிலே உணர்வாகிய தண்ணீரை கொட்டணும் உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு அதை வளர்த்தோம்னா ஒளி பூத்து அழிப்படுத்த மலர் கற்பகமே கற்பக பூவா இருப்போமா மீனாட்சி தாய் ரெண்டு பாட்டு தான் நடக்கும் ஒரு மணிக்கு ஆமாமா போதும் இப்படிலாம் புண்ணியமான் கடைசியில் அவர் எந்த எம்எட் இல்லை இல்லை இந்த எம்எட் பிஎட்லாம் இப்போ நேற்று நேற்று இந்த எம்எட் பிஎட்லாம் இயல்பாகவே அந்த உரன் இருந்தது அவருக்கு நடத்துகிற திறம் அது இந்த பழமையாக படித்தவருடைய வழி வழி வந்த செல்லும் நேராக நாங்கள் சாமிநாதையிட்டையோ மீனாட்சி திருமலையிட்ட பாடம் இருந்தாலும் அந்த பாரம்பரியத்தில் அந்த புண்ணியவான் நடத்துனது ரெண்டாவது ஏழு பேர் தானே இங்கே ரெண்டு டிஸ்கில் ரெண்டு பேர் இதில் ரெண்டு பேர் பின்னால் மூணு பேர் ஏழு பேர் தான் ஸ்ட்ரென்த்தே அப்போ அவ்வளோ ஐம்பது நாற்பத்தஞ்சு எல்லாம் அல்லவா அதனால் அப்படி இருக்கும்போது முன்னால் உட்காந்துருக்குமா அதனால் கொஞ்சம் வயசுலேயும் கம்மி பதினாறு வயசு மற்றதெல்லாம் பதினெட்டு பத்தொம்பது அதனால் யாராவது சொல்லும்போது நீ சின்ன பையன் அதுக்கெல்லாம் புள்ள தூக்குற கையில் புச தூக்கிட்டு இருக்குது நீ தான் பொடிப்ப இப்படியே சொல்லுவாங்க அதனால் நல்லா படிச்சுக்கப்பா இந்த ஒரு ஆசீர்வாதம் இடையிடையே கிடைக்கும் அந்த பிச்சை ஏதோ ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இல்லைன்னா அங்கெல்லாம் என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது எதுவும் இல்லை எனவே இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா பிச்சை வச்சு வாங்குவாய் வஞ்சகப்பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் உன்னுடைய திருக்கோயிலில் உன்னுடைய அருளை பெற்ற மாத்திரத்தில் பிச்சனாக்கிட்டார் பித்தனாக்கிட்டார் ஏன் கேட்டா யாராவது போய் கேட்டா ஏய் மாண்புமிகு அமைச்சர் மணிவாசகர் அமைச்சர் அல்லவா மாண்புமிகு அமைச்சர் போகிறாருன்னு சொன்னால் எப்போ திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்னே மாண்புமிகு அமைச்சர் திருப்பெருந்துறை வந்து பெருமாண்டத்தில் அருள் பெற்ற உடனே அரியர் அதனால யாராவது சாமியை அவரை போய் கேட்டு ஐயா நீங்கள் திருவாத ஊருக்காரர் இல்ல அப்படின்னாரு இல்லையா என்ன நீங்க திருவாத ஊருக்கார நீங்கள் மாண்புமிகு அமைச்சர்ல இல்லையா என்ன சாமி இப்படி சொல்றீங்கன்னாரு யார் அடியானினின் உத்தர மங்கைக்கு அடியான் என்று சொல்லுவேன் நீங்க யார் சுவாமின்னார் இந்த உத்தர கோஷம் அங்கே இருக்குல்ல அங்க ஆண்டவன் இருக்கார்ல அவனுக்கு அடியவன் வேண்டார் நீங்க மா அமைச்சர் ஐயா சிவசிவ சிவசிவ அமைச்சர் யார் அடியானினின் உத்தர கோஷம் அங்கைக்கு அடியன் என்று நீங்க சொல்லுவீங்க எனக்கு வேற என்ன ஏன்னா அப்படியே அவனுக்கு அந்த அந்த ஆட்கொண்ட உடனே அவருக்கே அடிமையான அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அருமை யாரு அப்பர் சுவாமிகள் அன்னையிலிருந்து திருவாதூரில் அப்பா அம்மாவாங்கிறது தெரியாது அகலிடத்த அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை ஒரு மாண்பும் அமைச்சர்னா ஒரு பிஏ முன்ன போகணும் நாலஞ்சு வண்டி முன்ன போகணும் வருகிறார் வருகிறார்னு சொல்லணும் வந்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லணும் என்ன அதெல்லாம் உங்கள் இருபதாம் நூற்றாண்டில் வச்சுங்கடா அப்படின்ட்டு இல்லை இந்த இந்த இதெல்லாம் உங்கள் இருவான் வச்சுக்கிறார் நான் அப்படி அமைச்சனும் இல்லைப்பா நீ ஒன்று பின்ன என்ன அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை ஒரு அமைச்சர் வரணும்னா என்னவோ அந்த மாதிரிலாம் அந்த அந்த அந்த ஒழுக்கமெல்லாம் உண்டு நான் சும்மா அடியவன்பா ம் அன்னையையும் அத்தனையும் அந்தேனித்தார் அகந்தார் அகழத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன் தான் மறந்துட்டாரு தன் நாமம் கெட்டார் தனக்கு இருக்கிற மணிவாசகங்கிற பெயர் கூட தெரியாது